خصيم مبين والأنعام خلقها لكم فيها دفء ومنافع ومنها تأكلون ولكم فيها جمال حين تريحون وحين تسرحون அவன் மனிதனை ஒரு துளி விந்திலிருந்து படைத்தான் இப்போது அந்த மனிதன் இறைவனுக்கு எதிராக வெளிப்படையாக தர்க்கம் புரிபவனாகிவிட்டான் மேலும் அவன் கால்நடைகளையும் படைத்தான் அவற்றில் உங்களுக்கு உடையும் இருக்கிறது உணவும் இருக்கிறது இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன மேலும் மாலை நேரத்தில் அவற்றை நீங்கள் ஓட்டி வரும்போதும் காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவற்றை நீங்கள் ஓட்டிச் செல்லும் போதும் அவை உங்களுக்கு அழகாக காட்சியளிக்கின்றன وتحمل أثقالكم إلى بلد لم تكونوا بالغيه إلا بشق الأنفس إن ربكم لرؤوف رحيم وَالْخَيْلَ وَالْبِغَالَ وَالْحَمِيرَ لِتَرْكَبُوهَا وَزِينَةً وَيَخْلُقُ مَا لَا تَعْلَمُونَ وَعَلَى اللَّهِ قَصْدُ السَّبِيلِ وَمِنْهَا جَائِرٌ ولو شاء لهداكم أجمعين மேலும் மிகவும் சிரமப்பட்டே தவிர உங்களால் அடைய இயலாத இடங்களுக்கெல்லாம் அவை உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன சின்னமாக உங்கள் அதிபதி அளவிலா பரிவும் கருணையும் உடையவனாயிருக்கின்றான் மேலும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் மற்றும் கழுதைகள் ஆகியவற்றையும் அவன் படைத்தான் அவற்றின் மீது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் மேலும் அவை உங்கள் வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் நீங்கள் அறிந்தே இராத பலவற்றை உங்கள் நன்மைக்காக அவன் படைக்கின்றான் மேலும் கோணலான பல வழிகள் இருக்கும் நிலையில் நேரிய வழியினை காண்பிக்கும் பொறுப்பு அல்லாஹுவின் மீதே உள்ளது அவன் நாடியிருந்தால் உங்கள் அனைவருக்கும் நேர்வழியை காட்டியிருப்பான் هو الذي أنزل من السماء ماء لكم منه شراب ومنه شجر فيه تسيمون لَكُمْ بِهِ الزَّرْعَ وَالزَّيْتُونَ وَالنَّخِيلَ وَالْأَعْنَابَ وَمِن كُلِّ الثَّمَرَاتِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ அவனே வானத்திலிருந்து உங்களுக்காக மழையை இறக்கினான் அதனை நீங்களும் நன்கு அருந்துகின்றீர்கள் மேலும் அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்காக புற்பூண்டுகளும் முளைக்கின்றன மேலும் அந்த நீரை கொண்டு பயிர்களை முளைக்கச் செய்கின்றான் மேலும் ஜெய்தூன் மற்றும் பேரீச்சை மரங்களையும் திராட்சை கொடிகளையும் விதவிதமான கனிகளையும் உற்பத்தி செய்கின்றான் சின்னமாக சிந்திக்கும் மக்களுக்கு இவற்றில் பெரும் சான்று உள்ளது وَسَخَّرَ لَكُمُ اللَّيْلَ وَالنَّهَارَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ وَالنُّجُومُ مُسَخَّرَاتٌ بِأَمْرِهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ وَمَا ذَرَأَ لَكُمْ فِي الْأَرْضِ مُخْتَلِفًا أَلْوَانُهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَذَّكَّرُونَ மேலும் உங்கள் நலனுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளான் நட்சத்திரங்களும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன பகுத்தறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் உள்ளன மேலும் பூமியில் உங்களுக்காக பல்வேறுபட்ட நிறங்களும் நன்மைகளும் கொண்ட பொருள்களை அவன் படைத்திருக்கின்றான் இவை அனைத்திலும் சின்னமாக படிப்பினை பெறும் மக்களுக்கு அரிய சான்று உண்டு وَهُوَ الَّذِي سَخَّرَ الْبَحْرَ لِتَأْكُلُوا مِنْهُ لَحْمًا طَرِيًّا تَخْرِجُوا مِنْهُ حِلْيَةً تَلْبَسُونَهَا وَتَرَى الْفُلْكَ مَوَاخِرَ فِيهِ وَتَرَى الْفُلْكَ مَوَاخِرَ فِيهِ وَلِتَبْتَغُوا مِنْ فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ அவனே உங்களுக்காக கடலை வசப்படுத்தி தந்துள்ளான் அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அணிகின்ற அழகு பொருட்களை அதிலிருந்து வெளிக்கொணர்ந்திட வேண்டும் என்பதற்காகவும் மேலும் கப்பல் கடலை பிளந்து கொண்டு செல்வதையும் நீர் காண்கின்றீர் மேலும் உங்கள் இறைவனின் அருளை நீங்கள் தேடுவதற்காகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நீங்கள் திகழ்வதற்காகவுமே இவையெல்லாம் இருக்கின்றன وَأَلْقَى فِي الْأَرْضِ رَوَاسِيَ أَن تَمِيدَ بِكُمْ وَأَنْهَارًا وَسُبُلًا لَّعَلَّكُمْ تَهْتَدُونَ وَعَلَامَاتٍ وَبِالنَّجْمِ هُمْ يَهْتَدُونَ மேலும் பூமியில் மலைகளை முளைகளாக அவன் ஊன்றினான் உங்களோடு சேர்ந்து அது சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக மேலும் அவனே ஆறுகளை ஓடச் செய்தான் இயற்கை பூர்வமான பாதைகளையும் அமைத்து தந்தான் நீங்கள் நேர்வழியினை பெற வேண்டும் என்பதற்காக மேலும் பூமியில் வழிகாட்டும் அடையாளங்களையும் அமைத்தான் நட்சத்திரங்களின் வாயிலாகவும் மக்கள் நேரான வழியினை அடைந்து கொள்கின்றனர் أَفَمَن يَخْلُقُ كَمَن لَّا يَخْلُقُ أَفَلَا تَذَكَّرُونَ وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ اللَّهَ لَغَفُورٌ رَّحِيمٌ وَاللَّهُ يَعْلَمُ مَا تُسِرُّونَ وَمَا تُعْلِنُونَ ஆகவே படைக்கின்றவனும் படைக்காதவனும் சமமாவார்களா நீங்கள் சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டாமா அல்லாஹுவின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணிட முயன்றால் அவற்றை உங்களால் எண்ணவே முடியாது சின்னமாக அல்லாஹு பெரிதும் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் ரகசியமாக செய்வதையும் வெளிப்படையாய் செய்வதையும் அல்லாஹு நன்கறிகின்றான் وَالَّذِينَ يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ لَا يَخْلُقُونَ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ أَمْوَاتٌ غَيْرُ أَحْيَاءٍ وَمَا يَشْعُرُونَ أَيَّانَ يُبْعَثُونَ மேலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு எவர்களை தெய்வங்களாக மக்கள் அழைக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளுக்கும் படைப்பாளர்கள் அல்லர் மாறாக அவர்களே படைக்கப்பட்டவர்களாவர் அவர்கள் இறந்து போனவர்களே தவிர உயிருள்ளவர்கள் அல்லர் அவர்கள் எப்போது மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படுவார்கள் என்பதையும் அறிய மாட்டார்கள் إِلَٰهُكُمْ إِلَٰهٌ وَاحِدٌ فَالَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ قُلُوبُهُم مُّنكِرَةٌ وَهُم مُّسْتَكْبِرُونَ لَا جَرَمَ أَنَّ اللَّهَ يَعْلَمُ مَا يُسِرُّونَ وَمَا يُعْلِنُونَ إِنَّهُ لَا يُحِبُّ الْمُسْتَكْبِرِينَ உங்கள் இறைவன் ஒரே இறைவன்தான் ஆயினும் மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் நிராகரிப்பின் உறைவிடமாய் உள்ளன மேலும் அவர்கள் தற்பெருமையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செய்கின்ற அனைத்து செயல்களையும் நிச்சயமாக அல்லாஹு நன்கறிகின்றான் அகந்தை கொள்வோரை அல்லாஹு ஒருபோதும் நேசிப்பதில்லை وَإِذَا قِيلَ لَهُم مَّاذَا أَنزَلَ رَبُّكُمْ رَبُّكُمْ قَالُوا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ ليحملوا أوزارهم كاملة يوم القيامة ومن أوزار الذين يضلونهم بغير علم ألا سائل இறைவன் எதை இறக்கியருளியுள்ளான் என்று எவரேனும் அவர்களிடம் கேட்டால் இவையெல்லாம் முற்காலத்தவர்களின் கட்டுக்கதைகள் என்றே அவர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவாக மறுமை நாளில் தங்களுடைய பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையினால் யார் யாரை இவர்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட மோசமான சுமையை இவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் قَدْ مَكَرَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ فَأَتَى اللَّهُ بُنْيَانَهُم مِّنَ الْقَوَاعِدِ فَخَرَّ عَلَيْهِمُ السقف من فوقهم وأتاهم العذاب من حيث لا يشعرون ثُمَّ يَوْمَ الْقِيَامَةِ يُخْزِيهِمْ وَيَقُولُ أَيْنَ شُرَكَائِيَ الَّذِينَ كُنتُمْ تُشَاقُّونَ فِيهِمْ ۖ قَالَ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ إِنَّ الْخِزْيَ الْيَوْمَ وَالسُّوءَ عَلَى الْكَافِرِينَ الَّذِينَ تَتَوَفَّى توفاهم الملائكة ظالمي أنفسهم فألقوا السلم ما كنا نعمل من سوء بلى إِنَّ اللَّهَ عَلِيمٌ بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ فَادْخُلُوا أَبْوَابَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا فَلَبِئْسَ مَثْوَى الْمُتَكَبِّرِينَ இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்களில் பலரும் சத்தியத்தை வீழ்த்துவதற்காக இவ்வாறே சூழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களின் சூழ்ச்சி கட்டடத்தை அடியோடு பெயர்த்து விட்டான் மேலிருந்து அதனுடைய முகடு அவர்களின் தலைமீது விழுந்தது மேலும் அவர்கள் சற்றும் எண்ணிப்பாராத திசையிலிருந்து வேதனை அவர்களை வந்தடைந்தது பிறகு மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துவான் மேலும் அவர்களிடம் கேட்பான் இப்பொழுது எனக்கு இணையாக்கப்பட்டவர்கள் எங்கே அவர்களுக்காகத்தானே நீங்கள் சத்திய சீலர்களுடன் மோதிக்கொண்டிருந்தீர்கள் அறிவு வழங்கப்பட்டிருந்தவர்கள் கூறுவார்கள் இன்று இழிவும் துர்பாகியமும் நிராகரிப்பாளர்களுக்கு அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது வரம்பு மீறும் போக்கை விட்டுவிட்டு சரணடைந்து நாங்கள் எந்த குற்றமும் செய்து கொண்டிருக்கவில்லையே என்று கூறுவார்கள் அதற்கு வானவர்கள் பதில் கூறுவார்கள் செய்து கொண்டிருக்கவில்லையா அல்லாஹு உங்களுடைய இழி செயல்களை நன்கறிந்திருக்கின்றான் இப்பொழுது நரக வாயில்களிலே நுழையுங்கள் அங்கே நீங்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடக்க வேண்டும் உண்மையில் ஆணவம் கொண்டவர்களின் தங்குமிடம் மிகவும் மோசமானதாகும் وَقِيلَ لِلَّذِينَ اتَّقَوْا مَاذَا أَنزَلَ رَبُّكُمْ قَالُوا خَيْرًا لِلَّذِينَ أَحْسَنُوا فِي هَذِهِ الدُّنْيَا حَسَنَةٌ وَلَدَارُ الْآخِرَةِ خَيْرٌ وَلَنِعْمَ دَارُ الْمُتَّقِينَ جَنَّاتُ عَدْنٍ يَدْخُلُونَهَا تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ لَهُمْ فِيهَا مَا يَشَاءُونَ كَذَلِكَ يَجْزِي اللَّهُ الْمُتَّقِينَ الذين تتوفاهم الملائكة طيبين يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون மற்றொரு புறம் இரையச்சமுடையோரை நோக்கி வினவப்படும் உங்கள் இறைவன் இறக்கியருளியது என்ன அதற்கு அவர்கள் மிகச்சிறந்ததை இறக்கியருளினான் என்று மறுமொழி கூறுவார்கள் இவ்வாறு நற்செயல் புரிந்தவர்களுக்கு இவ்வுலகிலும் நன்மை இருக்கிறது மறு உலகமோ சின்னமாக அவர்களுக்கு மிகச்சிறப்புடையதாகவே இருக்கும் மேலும் இரையச்சமுடையவர்களின் இல்லம் மிகவும் சிறப்புடையதாகும் அது நிலைத்திருக்கும் சுவனங்களாகும் அவற்றில் அவர்கள் நுழைவார்கள் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் இரையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் இவ்வாறே கூலி வழங்குகின்றான் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தூய்மையான நிலையில் அவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றுவார்கள் அப்போது வானவர்கள் கூறுவார்கள் உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்செயல்களின் பலனாக சுவனத்தில் நுழையுங்கள் هَلْ يَنظُرُونَ إِلَّا أَن تَأْتِيَهُمُ الْمَلَائِكَةُ أَوْ يَأْتِيَ أَمْرُ رَبِّكَ كَذَلِكَ فَعَلَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ وَمَا ظَلَمَهُمُ اللَّهُ وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ فَأَصَابَهُمْ سَيِّئَاتُ مَا عَمِلُوا وَحَاقَ بِهِم مَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ நபியே இப்போது இவர்களிடம் வானவர்கள் வருவதைத் தவிர அல்லது உம் அதிபதியின் தீர்ப்பு வருவதைத் தவிர வேறு எதையேனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்களா இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இவ்வாறே ஆணவ போக்கினை மேற்கொண்டு வந்தார்கள் பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு யாதொரு அநீதியும் இழைக்கவில்லை ஆனால் அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் எனவே அவர்களுடைய இழி செயல்களின் கேடுகள் அவர்களையே பற்றி கொண்டன மேலும் அவர்கள் எதனை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது وَقَالَ الَّذِينَ أَشْرَكُوا لَوْ شَاءَ اللَّهُ مَا عَبَدْنَا مِن دُونِهِ مِن شَيْءٍ نَّحْنُ وَلَا آبَاؤُنَا وَلَا حَرَّمْنَا مِن كَذَلِكَ فَعَلَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ فَهَلْ عَلَى الرُّسُلِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اعْبُدُوا الله واجتنبوا الطاغوت فمنهم من هدى الله ومنهم من حقت عليه الضلاله فَسِيرُوا فِي الْأَرْضِ فَانظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُكَذِّبِينَ إِن تَحْرِصْ عَلَى هُدَاهُمْ فَإِنَّ اللَّهَ لَا يَهْدِي مَن يُضِلُّ وَمَا لَهُم இந்த இணை வைப்பாளர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு நாடியிருந்தால் நாங்களும் எங்கள் மூதாதையர்களும் அவனை விடுத்து வேறு எதையும் வணங்கி இருக்க மாட்டோம் அவனது கட்டளையின்றி எதனையும் விளக்கப்பட்டதாய் ஆக்கியிருக்க மாட்டோம் இவர்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களும் இத்தகைய சாக்கு போக்குகளைத்தான் கூறிக்கொண்டிருந்தார்கள் தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர வேறு ஏதேனும் பொறுப்பு தூதர்கள் மீது உண்டா மேலும் நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம் மேலும் அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள் இறைச்சட்ட நியதிகளுக்கு மாறு செய்யும் சாத்தானிய சக்திகளான சாகூசுக்கு அடிபணிவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம் அதன் பின்னர் அவர்களில் சிலருக்கு அல்லாஹு நேர்வழியை அளித்தான் வேறு சிலர் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது எனவே பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள் பொய்யாக்கியவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை நபியே அவர்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்று நீர் எவ்வளவுதான் ஆர்வம் கொண்டாலும் சரியே அல்லாஹ் எவரை வழி பெறச் செய்கின்றானோ அவருக்கு சின்னமாக அவன் நேர்வழியை காட்டுவதில்லை மேலும் இத்தகையோர்க்கு யாராலும் உதவி செய்ய இயலாது وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَا يَبْعَثُ اللَّهُ مَن يَمُوتُ بَلَى وَعْدًا عَلَيْهِ حَقًّا وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ لِيُبَيِّنَ لَهُمُ الَّذِي يَخْفَى يَخْتَلِفُونَ فِيهِ وَلِيَعْلَمَ الَّذِينَ كَفَرُوا أَنَّهُمْ كَانُوا كَاذِبِينَ إِنَّمَا قَوْلُنَا لِشَيْءٍ إِذَا أَرَدْنَاهُ أَن نَّقُولَ لَهُ كُن فَيَكُونُ இவர்கள் அல்லாஹுவின் பெயரில் அழுத்தமான சத்தியங்கள் செய்து கூறுகின்றார்கள் இறந்து விடுகின்ற எவரையும் அல்லாஹு மீண்டும் உயிர் பெற்றிடச் செய்ய மாட்டான் என்று ஏன் எழுப்ப மாட்டான் இது ஒரு வாக்குறுதியாயிற்றே இதனை நிறைவேற்றுவதை அல்லாஹு தன் மீது கடமையாக்கியுள்ளான் ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற்ற செய்வது இவர்கள் எதனை பற்றி கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ அதனை அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்பதற்காகவும் மேலும் சத்தியத்தை மறுப்பவர்கள் தாங்கள் பொய்யர்களாக இருந்ததை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே யாகும் இவ்வாறு எழுப்புவது சாத்தியமே ஏனெனில் நாம் ஒரு பொருளை உருவாக்க நாடிவிட்டால் ஆகிவிடு என்று மட்டும்தான் ஆணையிடுகின்றோம் உடனே அது ஆகிவிடுகின்றது وَالَّذِينَ هَاجَرُوا فِي اللَّهِ مِن بَعْدِ مَا ظُلِمُوا لَنُبَوِّئَنَّهُمْ فِي الدُّنْيَا حَسَنَةً وَلَأَجْرُ الْآخِرَةِ أَكْبَرُ لَوْ كَانُوا يَعْلَمُونَ الَّذِينَ صَبَرُوا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ எவர்கள் கொடுமைக்கு ஆளான பிறகு அல்லாஹுவுக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு நாம் இவ்வுலகிலேயே நல்ல வசிப்பிடத்தை வழங்குவோம் மேலும் மறுமையின் கூலியோ அதைவிட மிகவும் மகத்தானதாகும் கொடுமைக்கு ஆளான அந்த மக்கள் பொறுமையை கைக்கொண்டு தம் அதிபதியை முழுமையாக சார்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் எத்தகைய நல்ல முடிவு தங்களுக்கு காத்திருக்கின்றது என்பதை அறிந்திட வேண்டுமே وَمَا أَرْسَلْنَا مِن قَبْلِكَ إِلَّا رِجَالًا نُوحِي إِلَيْهِمْ فَاسْأَلُوا أَهْلَ الذِّكْرِ الذِّكْرِ إِن كُنتُمْ لَا تَعْلَمُونَ بِالْبَيِّنَاتِ وَالزُّبُرِ وَأَنزَلْنَا إِلَيْكَ الذِّكْرَ لِتُبَيِّنَ لِلنَّاسِ مَا نُزِّلَ إِلَيْهِمْ وَلَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ நபியே நாம் உமக்கு முன்பும் மனிதர்களையே தூதர்களாக அனுப்பி வைத்தோம் அவர்களுக்கு நம்முடைய செய்திகளை வகியை அறிவித்துக் கொண்டிருந்தோம் எனவே நீங்கள் அறியாதவர்களாயிருந்தால் வேத அறிவு வழங்கப்பட்டவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் முன் சென்ற அத்தூதர்களுக்கு தெளிவான சான்றுகள் மற்றும் வேதங்களை வழங்கி அவர்களை அனுப்பி வைத்திருந்தோம் மேலும் இப்பொழுது இந்நல்லுரையை உம்மீது நாம் இறக்கி அருளி இருக்கின்றோம் எதற்காகவெனில் மக்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அறிவுரையை நீர் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவும் மேலும் அவர்களும் சுயமாக சிந்தித்துணர வேண்டும் என்பதற்காகவும் أَفَأَمِنَ الَّذِينَ مَكَرُوا السَّيِّئَاتِ أَن يَخْسِفَ اللَّهُ بِهِمُ الْأَرْضَ أَوْ يَأْتِيَهُمُ الْعَذَابُ مِنْ حَيْثُ لَا يَشْعُرُونَ أَوْ يَأْخُذَهُمْ فِي تَقَلُّبِهِمْ فَمَا هُمْ بِمُعْجِزِينَ أَوْ يَأْخُذَهُمْ عَلَى تَخَوُّفٍ فَإِنَّ رَبَّكُمْ لَرَءُوفٌ رَحِيمٌ இனி எவர்கள் தூதரின் அழைப்புக்கு எதிராக தீய சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹு தங்களை பூமி விழுங்கும்படி செய்திடுவான் அல்லது எங்கிருந்து வேதனை வரும் என்று அவர்கள் சற்றும் ஊகிக்கவில்லையோ அங்கிருந்து அல்லாஹு தங்கள் மீது வேதனையை கொண்டு வந்து விடுவான் அல்லது அவர்கள் நடந்து திரிந்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவ்வேதனை தங்களை பிடித்துவிடும் அல்லது தங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை பற்றி அஞ்சிக் கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழிகளை மும்முரமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அது அவர்களை பிடித்துக் கொள்ளும் என்பன போன்ற பேரபாயங்கள் ஏற்படாது என அவர்கள் அச்சமற்று இருக்கின்றார்களா அவன் என்ன செய்ய நாடினாலும் அவனை இயலாமைக்குள்ளாக்கும் வலிமையை அவர்கள் பெற்றிருக்கவில்லை சின்னமாக உங்கள் அதிபதி அளவிலா பரிவும் பெரும் கிருபையும் கொண்டவனாக இருக்கின்றான் أَوَلَمْ يَرَوْا إِلَى مَا خَلَقَ اللَّهُ مِنْ شَيْءٍ يَتَفَيَّأُ ظِلَالُهُ عَنِ الْيَمِينِ السَّمَاءِ سُجَّدًا لِلَّهِ وَهُمْ دَاخِرُونَ وَلِلَّهِ يَسْجُدُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ مِنْ دَابَّةٍ وَالْمَلَائِكَةُ وَهُمْ لَا يَسْتَكْبِرُونَ يَخَافُونَ رَبَّهُم مِّن فَوْقِهِمْ وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ அல்லாஹு படைத்துள்ள பொருள்களுள் எதனையும் இவர்கள் பார்க்கவில்லையா அவற்றின் நிழல்கள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அல்லாஹுவின் திருமுன் எவ்வாறு பணிந்து விழுகின்றன என்பதை இப்படி அனைத்தும் பணிவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களும் அனைத்து வானவர்களும் அல்லாஹுவின் திருமுன் சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் ஆணவம் கொள்வதில்லை அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கின்ற அதிபதிக்கு அஞ்சுகின்றார்கள் தங்களுக்கு இடப்படும் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகின்றார்கள் وقال الله لا تتخذوا إلهين اثنين إنما هو واحد وله ما في السماوات والأرض وله الدين واصبا أفغير الله تتقون மேலும் அல்லாஹு கட்டளையிடுகின்றான் இரண்டு கடவுளரை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இறைவன் ஒரே ஒருவன்தான் எனவே எனக்கு அஞ்சுங்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவையாகும் மேலும் அவனுடைய தீன் நெறி மட்டுமே இந்த பேரண்டம் முழுவதிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறு இருக்க அல்லாஹுவை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் அஞ்சுவீர்களா وَمَا بِكُم مِّن نِّعْمَةٍ فَمِنَ اللَّهِ ثُمَّ إِذَا مَسَّكُمُ الضُّرُّ فَإِلَيْهِ تَجْأَرُونَ ثُمَّ إِذَا كَشَفَ الضُّرَّ عَنكُمْ إِذَا فَرِيقٌ مِنكُم بِرَبِّهِمْ يُشْرِكُونَ لِيَكْفُرُوا بِمَا آتَيْنَاهُمْ ۚ فَتَمَتَّعُوا فَسَوْفَ تَعْلَمُونَ மேலும் உங்களுக்கு கிடைத்துள்ள அருட்கொடைகள் எல்லாம் அல்லாவிடமிருந்து வந்தவைதாம் பிறகு உங்களுக்கு ஏதேனும் கஷ்டகாலம் வந்துவிடுமாயின் நீங்களே உங்கள் முறையீடுகளை எடுத்துக்கொண்டு அவனிடமே ஓடுகின்றீர்கள் பிறகு அந்த கஷ்ட காலத்தை உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் அதை நீக்கியதற்காக செலுத்தும் நன்றியில் தம் இறைவனுடன் மற்றவர்களையும் இணையாக்கத் தொடங்குகின்றனர் அல்லாஹு அவர்களுக்கு செய்த பேருதவிக்கு நன்றி கொள்வதற்காக சரி நன்கு அனுபவித்துக் கொள்ளுங்கள் விரைவில் அதன் விளைவை தெரிந்து கொள்வீர்கள் وَيَجْعَلُونَ لِمَا لَا يَعْلَمُونَ نَصِيبًا مِّمَّا رَزَقْنَاهُمْ تَاللَّهِ لَتُسْأَلُنَّ عَمَّا كُنتُمْ تَفْتَرُونَ நாம் இவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ஒரு பங்கை எவற்றின் உண்மையான நிலையை இவர்கள் அறிந்திருக்கவில்லையோ அவற்றுக்கு ஒதுக்குகிறார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லாத ஒன்றை எவ்வாறு நீங்கள் புனைந்தீர்கள் என்று உங்களிடம் நிச்சயம் விசாரணை செய்யப்படும் وَيَجْعَلُونَ لِلَّهِ الْبَنَاتِ سُبْحَانَهُ وَلَهُم مَّا يَشْتَهُونَ وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ أَيُمْسِكُهُ عَلَى هُونٍ أَمْ يَدُسُّهُ فِي التُّرَابِ أَلَا سَاءَ مَا يَحْكُمُونَ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ مَثَلُ السَّوْءِ وَلِلَّهِ الْمَثَلُ الْأَعْلَى وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ இவர்கள் அல்லாஹுக்கு பெண் மக்கள் உண்டென ஏற்றிச் சொல்கின்றார்கள் அவனோ தூய்மையானவனாக இருக்கின்றான் ஆனால் அவர்களுக்கோ அவர்கள் விரும்புகின்றவை இவர்களில் ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பது பற்றி நற்செய்தி சொல்லப்பட்டால் அவரது முகத்தில் கருமை கவ்விக்கொள்கின்றது துக்கத்தால் அவர் தொண்டை அடைத்துக் கொள்கிறது இந்த கேவலமான செய்தி கிடைத்துவிட்டதே என்பதற்காக இனி யார் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று மக்களை விட்டு ஒதுங்கி செல்கின்றார் அவமானப்பட்டுக் கொண்டு அப்பெண் குழந்தையை வைத்திருப்பதா அல்லது அதனை மண்ணில் புதைத்து விடுவதா என்று சிந்திக்கின்றார் பாருங்கள் இறைவனை பற்றி இவர்கள் எடுத்த முடிவு எத்துணை கெட்டது தீய தன்மைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தாம் ஆனால் அல்லாஹுக்கோ அனைத்தையும் விட உயர்ந்த தன்மைகள் இருக்கின்றன அவனோ யாவரையும் மிகைத்தவனாயும் விவேகத்தில் முழுமை பெற்றவனாயும் இருக்கின்றான் وَلَوْ يُؤَاخِذُ اللَّهُ النَّاسَ بِظُلْمِهِم مَّا تَرَكَ عَلَيْهَا مِن دَابَّةٍ وَلَكِن يُؤَخِّرُهُمْ إِلَى أَجَلٍ مُّسَمًّى فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ وَيَجْعَلُونَ لِلَّهِ مَا يَكْرَهُونَ وَتَصِفُ أَلْسِنَتُهُمُ الْكَذِبَ أَنَّ لَهُمُ الْحُسْنَى لا جرم أن لهم النار وأنهم مفرطون மனிதர்கள் இழைக்கும் அக்கிரமங்களுக்காக அல்லாஹ் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாயிருந்தால் பூமியில் எந்த உயிரினத்தையும் அவன் விட்டு வைத்திருக்க மாட்டான் ஆயினும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவர்களுக்கு அவன் அவகாசம் அளிக்கின்றான் பிறகு அந்த நேரம் வந்துவிடுமாயின் ஒரு வினாடி கூட அவர்களால் பிந்தவும் முடியாது முந்தவும் முடியாது இன்று அவர்கள் தங்களுக்கே விருப்பம் இல்லாதவற்றை அல்லாஹுவின் மீது ஏற்றிச் சொல்கிறார்கள் அவர்களுக்கு நன்மையே உண்டு என அவர்களின் நாவு பொய்யுரைக்கின்றது சின்னமாக அவர்களுக்கு நரக நெருப்புதான் உண்டு என்பதிலும் எல்லோருக்கும் முன்பாக அவர்கள் அதில் கொண்டு சேர்க்கப்படுவார்கள் என்பதிலும் சந்தேகமே இல்லை تالله لقد أرسلنا إلى أمم من قبلك فزين لهم الشيطان أعمالهم فهو وليهم اليوم ولهم عذاب أليم وما أنزلنا عليك الكتاب إلا لتبين لهم الذي اختلفوا فيه وهدى ورحمة لقوم يؤمنون அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபியே உமக்கு முன்பும் பல்வேறு சமூகங்களில் நாம் தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம் ஆனால் அப்போதும் என்ன நடந்ததெனில் ஷைத்தான் அவர்களின் தீய செயல்களை அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டினான் ஆகையால் தூதர்களின் நல்லுரைகளை அவர்கள் ஏற்றிடவில்லை அதே ஷைத்தான் இன்று இவர்களுக்கும் ஆதரவாளனாய் ஆகியிருக்கின்றான் எனவே இவர்கள் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்களாகிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எவற்றில் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்களோ அவற்றின் உண்மை நிலையை இவர்களுக்கு நீர் தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வேதத்தை உம்மீது நாம் இறக்கியருளியிருக்கிறோம் மேலும் இவ்வேதம் தன்னை ஏற்றுக்கொள்கின்ற மக்களுக்கு வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கின்றது والله أنزل من السماء ماء فأحيا به الأرض بعد موتها إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَسْمَعُونَ மேலும் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அல்லாஹு வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்தான் உடனே அதனை கொண்டு இறந்து போன பூமிக்கு உயிரூட்டினான் சின்னமாக இதில் ஒரு சான்று இருக்கிறது செவியேற்கும் மக்களுக்கு وَإِنَّ لَكُمْ فِي الْأَنْعَامِ لَعِبْرَةً نُسْقِيكُم مِّمَّا فِي بُطُونِهِ مِن بَيْنِ فَرْثٍ وَدَمٍ لَّبَنًا خَالِصًا سَائِغًا لِّلشَّارِبِينَ وَمِن ثَمَرَاتِ النَّخِيلِ وَالْأَعْنَابِ تَأْكُلُونَ تَتَّخِذُونَ مِنْهُ سَكَرًا وَرِزْقًا حَسَنًا إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَعْقِلُونَ மேலும் கால்நடைகளிலும் நிச்சயம் உங்களுக்கு ஒரு படிப்பினை உண்டு சாணம் இரத்தம் ஆகியவற்றிற்கிடையே அவற்றின் வயிற்றிலிருந்து சுத்தமான பாலை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம் அருந்துவோருக்கு அது இன்பமாயிருக்கின்றது இதே போன்று பேரீச்சை மற்றும் திராட்சை பழங்களிலிருந்தும் உங்களுக்கு புகட்டுகின்றோம் அதிலிருந்து நீங்கள் போதைப் பொருளையும் தயாரிக்கின்றீர்கள் இன்னும் சுத்தமான உண்பொருளையும் சின்னமாக அறிவை பயன்படுத்தும் மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது وَأَوْحَى رَبُّكَ إِلَى النَّحْلِ أَنِ اتَّخِذِي مِنَ الْجِبَالِ بُيُوتًا وَمِنَ الشَّجَرِ وَمِمَّا يَعْرِشُونَ ثُمَّ كُلِي مِن كُلِّ الثَّمَرَاتِ فَاسْلُكِي سُبُلَ رَبِّكِ ذُلُلًا يَخْرُجُ مِنْ بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ فِيهِ شِفَاءٌ لِلنَّاسِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ மேலும் பாருங்கள் உம் இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான் மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கூடுகளை கட்டிக்கொள் மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள் உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கிறது சின்னமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கிறது وَاللَّهُ خَلَقَكُمْ ثُمَّ يَتَوَفَّاكُمْ وَمِنكُم مَّن يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ لِكَي لَا يَعْلَمَ بَعْدَ عِلْمٍ شَيْئًا إِنَّ اللَّهَ عَلِيمٌ قَدِيرٌ மேலும் பாருங்கள் அல்லாஹ் உங்களை படைத்தான் பின்னர் உங்களை மரணமடையச் செய்கின்றான் மேலும் உங்களில் சிலர் தள்ளாத முதுமை வயது வரை கொண்டு செல்லப்படுகின்றார்கள் எல்லாவற்றையும் அறிந்த பிறகு எதையும் அறியாமல் போவதற்காக உண்மை யாதெனில் அல்லாஹுதான் அறிவிலும் பேராற்றலிலும் முழுமையானவனாயிருக்கின்றான் وَاللَّهُ فَضَّلَ بَعْضَكُمْ عَلَى بَعْضٍ فِي الرِّزْقِ فَمَا الَّذِينَ فُضِّلُوا بِرَادِّ رِزْقِهِمْ عَلَى مَا مَلَكَتْ أَيْمَانُهُمْ فَهُمْ فِيهِ سَوَاءٌ أَفَبِنِعْمَةِ اللَّهِ يَجْحَدُونَ மேலும் பாருங்கள் அல்லாஹ் உங்களில் சிலருக்கு வேறு சிலரை விட வாழ்க்கை வசதியில் சிறப்பு அளித்துள்ளான் இத்தகைய சிறப்பு வழங்கப்பட்டவர்கள் தாமும் தம்முடைய அடிமைகளும் வாழ்க்கை வசதியில் சம பங்குடையவர்களாகும் வரையில் அதனை அவர்களுக்கு பங்கிட்டு அளிப்பதில்லையே எனவே இவர்கள் அல்லாஹுவின் பேருதுவையை ஏற்க மறுக்கின்றனரா والله جعل لكم مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا وَجَعَلَ لَكُمْ مِنْ أَزْوَاجِكُمْ بَنِينَ وَحَفَدَةً وَرَزَقَكُمْ مِنَ الطَّيِّبَاتِ أَفَبِالْبَاطِلِ يُؤْمِنُونَ وَبِنِعْمَةِ اللَّهِ هُمْ يَكْفُرُونَ يَشْكُرُونَ وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَمْلِكُ لَهُمْ رِزْقًا مِنَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ شَيْئًا وَلَا يَسْتَطِيعُونَ فَلَا تَضْرِبُوا لِلَّهِ الْأَمْثَالَ إِنَّ اللَّهَ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ மேலும் அல்லாஹ் உங்களினத்திலிருந்தே உங்களுக்கு துணைவியரை அமைத்தான் அத்துணைவியர் மூலம் உங்களுக்கு மகன்களையும் பேரன்களையும் வழங்கினான் மேலும் நல்ல நல்ல பொருள்களை உங்களுக்கு உணவாக கொடுத்தான் பிறகு என்ன இவர்கள் இவை அனைத்தையும் பார்த்து புரிந்தும் கூட அசத்தியத்தை மேற்கொள்கின்றார்களா அல்லாஹுவின் பேருதவிகளை நிராகரிக்கின்றார்களா மேலும் அல்லாஹுவை விட்டுவிட்டு வானங்களிலிருந்தோ பூமியிலிருந்தோ இவர்களுக்கு சிறிதளவேனும் உணவு வழங்கும் சக்தி இல்லாத ஏன் வழங்க முயன்றாலும் முடியாதவற்றையா இவர்கள் வணங்குகின்றார்கள் ஆக அல்லாஹுக்கு உவமைகளை பொருத்தாதீர்கள் சின்னமாக அல்லாஹு நன்கருகின்றான் ஆனால் நீங்கள் அறிய மாட்டீர்கள் ضَرَبَ اللَّهُ مَثَلًا عَبْدًا مَّمْلُوكًا لَّا يَقْدِرُ عَلَى شَيْءٍ وَمَن رَّزَقْنَاهُ مِنَّا رِزْقًا حَسَنًا فَهُوَ يُنفِقُ مِنْهُ سِرًّا وَجَهْرًا هل يستوون الحمد لله بل أكثرهم لا يعلمون அல்லாஹ் இவ்வாறு ஓர் உதாரணம் கூறுகின்றான் பிறருக்கு உடமையாக்கப்பட்ட ஓர் அடிமை இருக்கிறார் சுயமாக எதையும் செய்ய அதிகாரம் இல்லாதவர் மற்றொருவர் இருக்கின்றார் அவருக்கு நாம் நம்மிடத்திலிருந்து நல்ல வாழ்க்கை வசதிகளை வழங்கி இருக்கின்றோம் அவர் அதிலிருந்து மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செலவு செய்கின்றார் கூறுங்கள் இவ்விருவரும் சமமாவார்களா அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே ஆனால் இந்நேரிய விஷயத்தை அவர்களில் பெரும்பாலோர் அறிந்து கொள்வதில்லை وَضَرَبَ اللَّهُ مَثَلًا رَجُلَيْنِ أَحَدُهُمَا أَبْكَمُ لَا يَقْدِرُ عَلَى شَيْءٍ وَهُوَ كَلٌّ عَلَى مَوْلَاهُ أَيْنَمَا يُوَجِّههُ لَا يَأْتِ بِخَيْرٍ هَلْ يَسْتَوِي يَسْتَوِي هُوَ وَمَن يَأْمُرُ بِالْعَدْلِ وَهُوَ عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ அல்லாஹ் இன்னும் ஓர் உதாரணத்தை கூறுகின்றான் இரண்டு மனிதர்கள் இருக்கின்றனர் ஒருவர் ஊமை எந்த வேலையும் செய்ய இயலாத அவர் தன் எஜமானருக்கு ஒரு சுமையாகவும் இருக்கின்றார் எஜமானர் அவரை எங்கு அனுப்பினாலும் எந்த பயனுள்ள வேலையையும் செய்ய மாட்டார் மற்றொருவர் நேரான வழியில் இருக்கின்றார் நீதியுடன் வாழுமாறும் ஏவுகின்றார் கூறுங்கள் இவ்விருவரும் சமமாவார்களா وَلِلَّهِ غَيْبُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا أَمْرُ السَّاعَةِ إِلَّا كَلَمْحِ الْبَصَرِ أَوْ هُوَ أَقْرَبُ إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ மேலும் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான உண்மைகளை பற்றிய அறிவு அல்லாஹுவிடமே இருக்கிறது மேலும் இறுதி நாள் நிகழ்வதற்கு அதிக நேரம் தேவையில்லை கண் சிமிட்டும் நேரம் ஏன் அதைவிடவும் குறைந்த நேரம் போதுமானதாகும் உண்மை யாதெனில் அல்லாஹ் அனைத்தையும் செய்வதற்கு பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான் وَاللَّهُ أَخْرَجَكُم مِّن بُطُونِ أُمَّهَاتِكُمْ لَا تَعْلَمُونَ شَيْئًا وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ அல்லாஹ் உங்களை உங்கள் அன்னையரின் வயிற்றிலிருந்து வெளிக்கொணர்ந்தான் நீங்கள் ஏதும் அறியாத நிலையில் மேலும் செவி புலன்களையும் பார்வை புலன்களையும் சிந்திக்கும் இதயங்களையும் உங்களுக்கு வழங்கினான் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் திகழ வேண்டும் என்பதற்காக அலம் إلى الطير مسخرات في جو السماء ما يمسكهن إلا الله إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يُؤْمِنُونَ இவர்கள் பறவைகளை கவனித்ததில்லையா அவை விண்வெளியில் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லாஹுவை தவிர அவற்றை தாங்கிக் கொண்டிருப்பவன் வேறு யார் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு சின்னமாக இதில் பல சான்றுகள் உள்ளன وَاللَّهُ جَعَلَ لَكُم مِّن بُيُوتِكُمْ سَكَنًا وَجَعَلَ لَكُم مِّن جُلُودِ الْأَنْعَامِ بُيُوتًا تَسْتَخِفُّونَهَا يَوْمَ ظَعْنِكُمْ وَيَوْمَ إِقَامَتِكُمْ ۖ وَجَعَلَ لَكُم مِّن جُلُودِ الْأَنْعَامِ بُيُوتًا تَسْتَخِفُّونَهَا يَوْمَ ظَعْنِكُمْ وَيَوْمَ إِقَامَتِكُمْ وَمِنْ أَصْوَافِهَا وَأَوْبَارِهَا وَأَشْعَارِهَا أَثَاثًا وَمِنْ أَصْوَافِهَا وَأَوْبَارِهَا وَأَشْعَارِهَا أَثَاثًا وَمَتَاعًا إِلَى حِينٍ மேலும் அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதியளிக்கும் இடங்களாக ஆக்கினான் மேலும் கால்நடைகளின் தோள்களின் மூலம் உங்களுக்கு எத்தகைய வீடுகளை உருவாக்கினான் என்றால் நீங்கள் பயணம் செல்லும் போதும் அல்லது தங்கிவிடும் போதும் அவற்றை லேசாக காண்கிறீர்கள் மேலும் கால்நடைகளின் குறுமென் மயிர் முடி ரோமம் ஆகியவற்றின் மூலம் அணிவதற்கும் வீட்டு உபயோகத்திற்கும் உரிய ஏராளமான பொருள்களை அவன் படைத்தான் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவை உங்களுக்கு பயன்படுகின்றன وَاللَّهُ جَعَلَ لَكُم مِّمَّا خَلَقَ ظِلَالًا وَجَعَلَ لَكُم مِّنَ الْجِبَالِ أَكْنَانًا وَجَعَلَ لَكُم سَرَابِيلَ تَقِيكُمُ الْحَرَّ وَسَرَابِيلَ تَقِيكُم بَأْسَكُمْ ۗ كَذَلِكَ يُتِمُّ نِعْمَتَهُ عَلَيْكُمْ لَعَلَّكُمْ تُسْلِمُونَ فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْكَ الْبَلَاغُ الْمُبِينُ يَعْرِفُونَ نِعْمَةَ اللَّهِ ثُمَّ يُنكِرُونَهَا وَأَكْثَرُهُمُ الْكَافِرُونَ மேலும் அல்லாஹ் தான் படைத்துள்ள பொருள்களின் மூலம் உங்களுக்காக நிழல்களை அமைத்து தந்தான் மலைகளில் உங்களுக்காக புகலிடங்களை அமைத்தான் வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஆடைகளையும் நீங்கள் போர் புரியும் போது உங்களை பாதுகாக்கும் கவச ஆடைகளையும் உங்களுக்கு வழங்கினான் இவ்வாறு தன் அருப்படைகளை உங்கள் மீது நிறைவு செய்கின்றான் இதனால் நீங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் திகழக்கூடும் இனி இவர்கள் புறக்கணித்தால் நபியே சத்தியத்தை இவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதை தவிர உம்மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை இவர்கள் அல்லாவின் அருட்கொடைகளை புரிந்து கொள்கின்றார்கள் பிறகு அவற்றை மறுக்கின்றார்கள் மேலும் இவர்களில் பெரும்பாலோர் சத்தியத்தை ஏற்க தயாராயில்லை وَيَوْمَ نَبْعَثُ مِنْ كُلِّ أُمَّةٍ شَهِيدًا ثُمَّ لَا يُؤْمِنُونَ يُؤْذَنُ لِلَّذِينَ كَفَرُوا وَلَا هُمْ يُسْتَعْتَبُونَ وَإِذَا رَأَى الَّذِينَ ظَلَمُوا الْعَذَابَ فَلَا يُخَفَّفُ عَنْهُمْ وَلَا هُمْ يُنظَرُونَ وَإِذَا رَأَى الَّذِينَ أَشْرَكُوا شُرَكَاءَهُمْ قَالُوا رَبَّنَا هَؤُلَاءِ شُرَكَاؤُنَا الَّذِينَ كُنَّا نَدْعُو مِن دُونِكَ فَأَلْقَوْا إِلَيْهِمُ الْقَوْلَ إِنَّكُمْ لَكَاذِبُونَ மறுமை நாளில் என்ன நடக்கும் என்பது பற்றி அவர்கள் சிந்தித்திருக்கின்றார்களா அந்நாளில் நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிலிருந்தும் ஒரு சாட்சியாளரை எழுப்பிக் கொண்டு வருவோம் பிறகு தம் வாதங்களை சமர்ப்பிக்க நிராகரிப்பாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவும் மாட்டாது இறைவனிடம் மன்னிப்பு கோரி அவனிடம் மீளும்படி அவர்களிடம் கோரப்படவும் மாட்டாது அநீதி இழைத்தவர்கள் வேதனையை கண்கூடாக கண்டுகொண்ட பிறகு அவர்களை விட்டு வேதனை கொஞ்சமும் குறைக்கப்பட மாட்டாது ஒரு வினாடி கூட அவர்கள் தாமதப்படுத்தப்படவும் மாட்டார்கள் மேலும் உலகில் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய போலி கடவுள்களை காணும்போது எங்கள் இறைவனே நாங்கள் உன்னை விட்டு எவர்களை அழைத்து இறைஞ்சிக் கொண்டிருந்தோமோ அந்த கடவுள்கள் இவர்கள்தாம் என்று கூறுவார்கள் அதற்கு அக்கடவுள்கள் நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் தெளிவாக பதில் கூறும் وَأَلْقَوْا إِلَى اللَّهِ يَوْمَئِذٍ السَّلَمَ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَفْتَرُونَ الَّذِينَ كَفَرُوا وَصَدُّوا عَن سَبِيلِ اللَّهِ زِدْنَاهُمْ عَذَابًا فَوْقَ الْعَذَابِ بِمَا كَانُوا يُفْسِدُونَ அவ்வேளை இவர்கள் அனைவரும் அல்லாஹுவின் திருமுன் சரணடைந்து விடுவார்கள் உலகில் இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை யாவும் இவர்களை விட்டு அடியோடு காணாமல் போய்விடும் எவர்கள் தாங்களும் இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டு மற்றவர்களையும் அல்லாஹுவின் வழியில் செல்லவிடாமல் தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் வேதனைக்கு மேல் வேதனையை அளிப்போம் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த குழப்பங்களுக்கு பகரமாக وَيَوْمَ نَبْعَثُ فِي كُلِّ أُمَّةٍ شَهِيدًا عَلَيْهِمْ مِنْ أَنْفُسِهِمْ وَجِئْنَا بِكَ شَهِيدًا عَلَى هَؤُلَاءِ وَنَزَّلْنَا عَلَيْكَ الْكِتَابَ تِبْيَانًا لِكُلِّ شَيْءٍ وَهُدًى وَرَحْمَةً وَبُشْرَى لِلْمُسْلِمِينَ நபியே மறுமை நாளை குறித்து இவர்களுக்கு எச்சரிக்கை செய்துவிடும் அந்நாளில் ஒவ்வொரு சமூகத்திலேயும் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஒருவரை அவர்களிலிருந்தே நாம் எழுப்புவோம் மேலும் இந்த மக்களை குறித்து சாட்சி வழங்க உம்மை நாம் கொண்டு வருவோம் இவ்வாறு சாட்சி அளிப்பதற்கான முன்னேற்பாடாகத்தான் உமக்கு இவ்வேதத்தை நாம் இறக்கி அருளியுள்ளோம் அது யாவற்றையும் மிக தெளிவாக விவரிக்கக்கூடியதாயிருக்கிறது முற்றிலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழும் மக்களுக்கு இது நேர்வழிகாட்டக்கூடியதாகவும் அருளாகவும் ஒரு நற்செய்தியாகவும் இருக்கிறது إِنَّ اللَّهَ يَأْمُرُ بِالْعَدْلِ وَالْإِحْسَانِ وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى وَيَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَالْبَغْيِ يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَأَوْفُوا بِعَهْدِ اللَّهِ إِذَا عَاهَدتُّمْ وَلَا تَنقُضُوا الْأَيْمَانَ بَعْدَ تَوْكِيدِهَا وَقَدْ جَعَلْتُمُ اللَّهَ عَلَيْكُمْ كَفِيلًا إِنَّ اللَّهَ يَعْلَمُ مَا تَفْعَلُونَ சின்னமாக அல்லாஹ் நீதி செலுத்தும்படியும் நன்மை செய்யும்படியும் உறவினர்களுக்கு ஈந்துதவும்படியும் கட்டளையிடுகின்றான் மேலும் மானக்கேடான வெறுக்கத்தக்க மற்றும் அக்கிரமமான செயல்களை விளக்குகின்றான் நீங்கள் படிப்பினை பெறும் பொருட்டு உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றான் அல்லாஹுவிடம் நீங்கள் ஒப்பந்தம் ஏதும் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் உங்களுடைய சத்தியங்களை உறுதிப்படுத்திய பின்னர் முறிக்காதீர்கள் ஏனெனில் நீங்கள் அல்லாஹுவை உங்களுக்கு சாட்சியாக்கியுள்ளீர்கள் நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் சின்னமாக அல்லாஹ் நன்கருகின்றான் وَلَا تَكُونُوا كَالَّتِي نَقَضَتْ غَزْلَهَا مِنْ بَعْدِ قُوَّةٍ أَنْكَاسًا تَتَّخِذُونَ أَيْمَانَكُمْ دَخَلًا بَيْنَكُمْ أَنْ تَكُونَ أُمَّةٌ هِيَ أَرْبَى مِنْ أُمَّةٍ إِنَّمَا يَبْلُوكُمُ اللَّهُ بِهِ وَلَيُبَيِّنَنَّ لَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ مَا كُنْتُمْ فِيهِ تَخْتَلِفُونَ وَلَوْ شَاءَ اللَّهُ لَجَعَلَكُمْ أُمَّةً وَاحِدَةً وَلَكِن يُضِلُّ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَلَتُسْأَلُنَّ عَمَّا كُنتُمْ تَعْمَلُونَ சத்தியத்தை முறிப்பதன் மூலம் உங்கள் நிலை தானே சிரமப்பட்டு நூலை நூற்று பிறகு அதனை துண்டு துண்டாக்கி விட்டாலே அத்தகைய பெண்ணின் நிலை போன்று ஆகிவிடக் கூடாது உங்களில் ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை விட அதிக ஆதாயம் அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் விவகாரங்களில் உங்கள் சத்தியங்களை ஏமாற்றும் ஆயுதமாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள் உண்மையில் அல்லாஹ் இத்தகைய சத்தியங்களின் மூலம் உங்களை சோதிக்கின்றான் மேலும் நீங்கள் எவற்றில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்களோ அவற்றின் யதார்த்த நிலையை மறுமை நாளில் சின்னமாக உங்களுக்கு தெளிவாக்கி விடுவான் உங்களிடையே கருத்து வேறுபாடுகளே இருக்கக்கூடாது என்று அல்லாஹு நாடியிருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமூகமாக ஆக்கியிருப்பான் ஆயினும் தான் நாடுவோரை அவன் வழிபிரளச் செய்கின்றான் தான் நாடுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான் மேலும் உங்களுடைய செயல்கள் குறித்து உங்களிடம் சின்னமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் تَتَّخِذُوا أَيْمَانَكُمْ دَخَلًا بَيْنَكُمْ فَتَزِلَّ قَدَمٌ بَعْدَ ثُبُوتِهَا وَتَذُوقُوا السُّوءَ بِمَا صَدَدتُّمْ عَن سَبِيلِ اللَّهِ وَلَكُمْ عَذَابٌ عَظِيمٌ وَلَا تَشْتَرُوا بِعَهْدِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا إِنَّمَا عِندَ اللَّهِ هُوَ خَيْرٌ لَّكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ முஸ்லிம்களே உங்களுடைய சத்தியங்களை உங்களில் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுவதற்குரிய கருவியாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் உறுதியுடன் இருக்கும் பாதம் கூட பிறகு சருகி போய்விடும் மேலும் அல்லாஹுவின் பாதையிலிருந்து பிற மக்களை நீங்கள் தடுத்தீர்கள் என்பதால் தீய விளைவை சுவைப்பீர்கள் கடுமையான தண்டனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அல்லாஹுவின் ஒப்பந்தத்தை அற்ப ஆதாயங்களுக்காக விற்றுவிடாதீர்கள் நீங்கள் அறிவுடையோராய் இருப்பின் அல்லாஹுவிடம் இருப்பவைதாம் உங்களுக்கு மிகச் சிறந்தவையாகும் مَا عِندَكُمْ يَنفَدُ وَمَا عِندَ اللَّهِ بَاقٍ وَلَنَجْزِيَنَّ الَّذِينَ صَبَرُوا أَجْرَهُم بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ مَنْ عَمِلَ صَالِحًا مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ أَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ உங்களிடம் இருப்பவையெல்லாம் செலவழிந்து போகக்கூடியவையே அல்லாஹுவிடத்தில் உள்ளவைதாம் என்றைக்கும் நிலைத்திருப்பவை மேலும் எவர்கள் பொறுமையை கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம் ஆனாயினும் பெண்ணாயினும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராயிருக்கும் நிலையில் நற்செயல் புரிகின்றாரோ அவரை இவ்வுலகில் தூய வாழ்வு வாழச் செய்வோம் மறுமையிலும் அத்தகையோருக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் கூலி வழங்குவோம் فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ إِنَّهُ لَيْسَ لَهُ سُلْطَانٌ عَلَى الَّذِينَ آمَنُوا وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ إِنَّمَا سُلْطَانُهُ عَلَى الَّذِينَ يَتَوَلَّوْنَهُ وَالَّذِينَ هُمْ بِهِ مُشْرِكُونَ மேலும் நீங்கள் குரானை ஓதத் தொடங்கும் போது சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருங்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தம்முடைய இறைவனையே முழுமையாக சார்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது ஷைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை எவர்கள் அவனை தங்களுடைய ஆதரவாளனாக ஏற்றுக்கொண்டு மேலும் அவனுடைய தூண்டுதலினால் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களிடமே அவனுடைய அதிகாரம் செல்லுபடியாகும் وَإِذَا بَدَّلْنَا بدَّلْنَا آيَةً مَّكَانَ آيَةٍ وَاللَّهُ أَعْلَمُ بِمَا يُنَزِّلُ قَالُوا إِنَّمَا أَنتَ مُفْتَرٍ بَلْ أَكْثَرُهُمْ لَا يَعْلَمُونَ قُلْ نَزَّلَهُ رُوحُ الْقُدُسِ مِنْ رَبِّكَ بِالْحَقِّ لِيُثَبِّتَ الَّذِينَ آمَنُوا وَهُدًى وَبُشْرَى لِلْمُسْلِمِينَ ஒரு வசனத்திற்கு பகரமாக வேறொரு வசனத்தை நாம் இறக்கி அருளினால் எதை இறக்கி அருள வேண்டும் என்பதை அல்லாஹு நன்கறிந்தவனாவான் அப்போது இந்த மக்கள் இந்த குரானை நீர்தான் புனைந்துரைக்கின்றீர் என்று கூறுகின்றார்கள் உண்மை யாதெனில் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களிடம் கூறுவீராக என் இறைவனிடமிருந்து ரூஹுல் குதுஸ் எனும் ஜிப்ரையில் முற்றிலும் சரியாக இதனை சிறுக சிறுக இறக்கி வைத்தார் இறை நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கையை இது உறுதிப்படுத்த வேண்டும் மேலும் இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கை விவகாரங்களில் நேர்வழி காட்டவும் வேண்டும் மேலும் வெற்றி நற்பேறு பற்றி நற்செய்தி அறிவிக்கவும் வேண்டும் என்பதற்காக وَلَقَدْ نَعْلَمُ أَنَّهُمْ يَقُولُونَ إِنَّمَا يُعَلِّمُهُ بَشَرٌ لسان الذي يلحدون إليه أعجمي وهذا لسان عربي مبين إن الذين لا يؤمنون بآيات الله لا يهدون يَهْدِيهِمُ اللَّهُ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ إِنَّمَا يَفْتَرِي الْكَذِبَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِآيَاتِ اللَّهِ மேலும் ஒரு மனிதரே இதனை அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்று இவர்கள் உண்மை பற்றி கூறுவதை சின்னமாக நாம் அறிவோம் ஆனால் உண்மையில் இவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற மனிதருடைய மொழி வேற்று மொழி இதுவோ தெளிவான அரபி மொழியாகும் உண்மை யாதெனில் எவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்வதில்லையோ அவர்களுக்கு நேரிய வழியை அடையும் பேற்றினை அல்லாஹு ஒருபோதும் வழங்குவதில்லை மேலும் அத்தகையோருக்கு துன்புறுத்தும் வேதனைதான் இருக்கிறது நபியாக இருப்பவர் பொய்யுரைகளை புனைந்துரைக்க மாட்டார் மாறாக அல்லாஹுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தாம் பொய்யை புனைந்துரைப்பார்கள் உண்மை யாதனில் அவர்களே பொய்யர்களாவர் مَنْ كَفَرَ بِاللَّهِ مِنْ بَعْدِ إِيمَانِهِ إِلَّا مَنْ أُكْرِهَ وَقَلْبُهُ مُطْمَئِنٌّ بِالْإِيمَانِ وَلَكِنْ مَنْ شَرَحَ بِالْكُفْرِ صَدْرًا ولكن من شرح بالكفر صدرا فعليهم غضب من الله ولهم عذاب عظيم ذلك بأنه مستحب الحياة الدنيا الدُّنْيَا عَلَى الْآخِرَةِ وَأَنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الْكَافِرِينَ أُولَئِكَ الَّذِينَ طَبَعَ اللَّهُ عَلَى قُلُوبِهِمْ وَسَمْعِهِمْ وَأَبْصَارِهِمْ ۖ وَأُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ لا جرم أنهم في الآخرة هم الخاسرون எவரேனும் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு கட்டாயத்திற்குள்ளாகி அவருடைய உள்ளம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில் நிம்மதியுடன் இருக்கும் நிலையில் நிராகரித்தாரானால் அவர் மீது குற்றமில்லை ஆனால் எவர் மன நிறைவுடன் நிராகரிப்பை ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் மீது அல்லாஹுவின் கோபம் உண்டாகும் இத்தகையவர்களுக்கு மாபெரும் வேதனையும் இருக்கிறது இதற்கு காரணம் இவர்கள் மறுமையை விட உலக வாழ்க்கையை அதிகம் நேசித்தார்கள் என்பதுதான் மேலும் அல்லாஹுவின் நியதி என்னவெனில் நன்றி கொள்ளும் மக்களுக்கு சின்னமாக அல்லாஹு நேர்வழி காட்டுவதில்லை இவர்கள் எத்தகையவர்கள் எனில் இவர்களின் இதயங்கள் செவிகள் மற்றும் கண்கள் மீது அல்லாஹு முத்திரையிட்டு விட்டான் மேலும் இவர்கள் மெய்மறதியில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் சின்னமாக மறுமையில் இவர்களே இழப்புக்குரியவர்களாவர் ثُمَّ إِنَّ رَبَّكَ لِلَّذِينَ هَاجَرُوا مِن بَعْدِ مَا فُتِنُوا ثُمَّ جَاهَدُوا وَصَبَرُوا إِنَّ رَبَّكَ مِن بَعْدِهَا لَغَفُورٌ رَّحِيمٌ يَوْمَ تَأْتِي كُلُّ نَفْسٍ تُجَادِلُ عَن نَّفْسِهَا وَتُوَفَّى كُلُّ نَفْسٍ مَّا عَمِلَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தால் துன்புறுத்தப்பட்ட போது வீடு வாசல்களை துறந்து ஹிஜரத் செய்தார்களோ மேலும் இறை வழியில் துன்பங்களை சகித்தார்களோ மேலும் பொறுமையை கடைபிடித்தார்களோ அவர்களை சின்னமாக உம் இறைவன் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான்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 கூறினார்கள் இறுதியில் அவர்கள் அக்கிரமம் செய்பவர்களாய் ஆகிவிட்ட போது வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது فَكُلُوا مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ حَلَالًا طَيِّبًا وَاشْكُرُوا تَذْكُرُوا نِعْمَةَ اللَّهِ إِن كُنتُمْ إِيَّاهُ تَعْبُدُونَ إِنَّمَا حَرَّمَ عَلَيْكُمُ الْمَيْتَةَ وَالدَّمَ وَلَحْمَ الْخِنْزِيرِ وَمَا أُهِلَّ لِغَيْرِ اللَّهِ بِهِ فَمَنِ اضْطُرَّ غَيْرَ بَاغٍ وَلَا عَادٍ فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَّحِيمٌ எனவே மக்களே அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றில் தூய்மையான அனுமதிக்கப்பட்ட உணவுகளை புசியுங்கள் மேலும் அவனுடைய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் உண்மையில் அல்லாஹுக்கே அடிபணிந்து வாழ்பவர்களாயிருந்தால் செத்த பிராணி ரத்தம் பன்றி இறைச்சி மற்றும் அல்லாஹுவை தவிர மற்றவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்ட பிராணி ஆகியவற்றைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான் ஆயினும் யாரேனும் இறை சட்டத்திற்கு மாறு செய்யும் நோக்கமில்லாமலும் தேவையான அளவை மீறாமலும் இப்பொருள்களில் ஏதேனும் ஒன்றை புசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானால் நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் மன்னிப்பவனாகவும் பெருங்கருணையாளனாகவும் இருக்கின்றான் وَلَا تَقُولُوا لِمَا تَصِفُ أَلْسِنَتُكُمُ الْكَذِبَ هَذَا حَلَالٌ وَهَذَا حَرَامٌ لِتَفْتَرُوا عَلَى اللَّهِ الْكَذِبَ إِنَّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ لَا يُفْلِحُونَ مَتَاعٌ قَلِيلٌ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ உங்கள் நாவுகள் இன்ன பொருள் ஹலால் அனுமதிக்கப்பட்டது இன்ன பொருள் ஹராம் தடுக்கப்பட்டது என்று பொய்ச் சட்டங்களை கூறுவது போன்று அல்லாஹ்வின் மீதும் பொய்களை ஏற்றிச் சொல்லாதீர்கள் யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைவதில்லை இவ்வுலக வாழ்வின் இன்பமோ சொற்ப நாட்கள்தான் இறுதியில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது وَعَلَى الَّذِينَ هَادُوا حَرَّمْنَا مَا قَصَصْنَا عَلَيْكَ مِنْ قَبْلُ وَمَا ظَلَمْنَاهُمْ وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ ثُمَّ إِنَّ رَبَّكَ لِلَّذِينَ عَمِلُوا السوء بجهالة ثم تابوا من بعد ذلك وأصلحوا ثُمَّ تَابُوا مِن بَعْدِ ذَلِكَ وَأَصْلَحُوا إِنَّ رَبَّكَ مِن بَعْدِهَا لَغَفُورٌ رَّحِيمٌ இதற்கு முன்பு நாம் உம்மிடம் எடுத்து கூறிய சில பொருட்களை குறிப்பாக யூதர்களுக்கு தடை விதித்திருந்தோம் இது அவர்களுக்கு நாம் இழைத்த அநீதி அல்ல மாறாக அவர்கள் தமக்குத்தாமே இழைத்துக் கொண்ட அநீதியாகும் ஆயினும் எவர்கள் அறியாமையின்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 பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள் ஆயினும் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களாயின் சின்னமாக இதுவே பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு மிகச்சிறந்ததாகும் واصبر وما صبرك إلا بالله ولا تحزن عليهم ولا تك في ضيق مما يمكرون إن الله مع الذين اتقوا اتقوا والذين هم محسنون நபியே நீர் பொறுமையுடன் பணியாற்றிக் கொண்டிருப்பீராக மேலும் உம்முடைய இந்த பொறுமை அல்லாஹுவின் பேருதவியினால் தான் கிடைக்கின்றது அவர்களின் செயல்கள் குறித்து நீர் வருந்த வேண்டாம் அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீர் மனம் நொந்து போகவும் வேண்டாம் எவர்கள் இரையச்சம் கொள்கின்றார்களோ மேலும் நன்னடத்தையை மேற்கொள்கின்றார்களோ அத்தகையவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான்